திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் செஞ்சலூர் சோழநாடு காவிரி வடகரை திருச்சிற்றம்பலம் நூலடைந்த கொள்கையாலே நொன்னடி கூடுதற்கு மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தையாலடைந்த நீழல் மேவி அருமறை சொன்னதென்னே சேலடைந்த தண்கழனி சேயலூர் மேயவனே நீரடைந்த மேனியின் கண் நேரிழையாளொரு பால் கூரடைந்த கொள்கையின்றி கோல வளர்ச்சடை மேல் ஆரடைந்த திங்கள் சுடி அரவம் அணிந்ததென்னே சேரடைந்த தண்கழனி சேஞ்சலூர் மேயவனே ஊனடைந்த வெண்தலையில் நோடு பலி திரிந்து கானடைந்த பேய்களோடு பூதோ கலந்துட்டனே மானடைந்த நோக்கி காண மகிழ்ந்தெறியாடலென்னே தேனடைந்த சோலை மல்கு செங்கலூர் மேயவனே வீணடைந்த மும்மதிலும் வில்மலையாவரவின் நாணடைந்த வெஞ்சரத்தால் நல்லெறியூட்டலனே பாணடைந்த வண்டு பாடும் பைம்பொழி சூழ்ந்தழகார் சேனடைந்த மாடமல்கு சேங்கெலுர் மேயவனே பேயடைந்த காடிடமாய் பேணுவதன்றியும் போய் வேயடைந்த தோழி அஞ்ச வேழோரித்ததனே வாயடைந்த நான் மறையார் அங்கமுடை வேள்வி தீயடைந்த செங்கையாளர் செங்கலூர் மே செய்யவனே காடடைந்த ஏனமொன்றின் காரணமாகி வந்து வேடடைந்த வேடனாகி விஜயனுடைதென்னே கோடடைந்த மால் கள்ளிற்று கோச்சங்க நாற்கருள் செய் செல்வர் வாழோ சேங்கலூர் மேய பாலவனே பீரடைந்த பாலதட்ட பேணாதவன் தாதை வேரடைந்த பாய்ந்த தளை வேர்த்தடிந்தான் தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்ததென்னே சீரடைந்த கோயில் மல்கு செங்கலூர் மேயவனே மாவடைந்த தேரரக்கன் வலி தொல்லை வித்தவன் தன் நாவடைந்த பாடல் கேட்டு நயந்தருள் செய்ததனே பூவடைந்த நான் மோகன் போர் பூசுரர் போற்றி செய்யும் சேவடைந்த ஊர்தியானே சேங்கலூர் மேயவனே காரடைந்த வண்ணனோடு கனக மனையானும் பாரிடந்தும் விண் பரந்தும் பாதமுடி காணார் சீரடைந்து வந்து போற்ற சென்றருள் செய்ததென்னே தேரடைந்த மாமருகீர் செங்கலூர் மேயவனே மாசடைந்த மேனியாரும் மனந்திரியாத கஞ்சி நேசடைந்த ஊண்டினாரும் நேசமிலாதது நே வீசடைந்த தோகையாட விரை கமழும் பொழில்வாய் தேசடைந்த வண்டு பாடும் செய்ஞலூர் மேயவனே சேயடைந்த செய்ஞலூரேர் செல்வன சீர்பரவி தோயடைந்த தன்வயல் சூழ் தோணி புறத்தலைவன் சாயடைந்த ஞானமல்கு சம்பந்தன் இன்னுரைகள் வாயடைந்து பாடவல்லார் வானுலகாழ்பவரே சுவாமி சத்யகிரீஸ்வரர் அம்பாள் சகிதேவி அம்மை திருச்சிற்றம்பலம்